ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்வாதி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினாம் இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாடி வைத்து ஓங்கு பெரும் சென்னரூடு கயலுகளாம் பூம் புகழப் போதில் புரிவண்டு கண்படுப்பா தேகங்காலே புக்கிருந்து தீர்த்த முலபத்திவாங்கா புலன் நிறைக்கும் பள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடி நாங்கள் நம் பாவைக்கிட்டாற்றி நீராடினாம் இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி ஓங்கு வெறும் சென்னூறு கயலுவளா பூவும் குவளைப் பொய் வந்து கண்படுப்பான் தேங்காலே புத்திருந்து நூலபத்தி வாங்கா உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பதிக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து